لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وشفيع المذنبين وحبيب رب العالمين صلى الله على محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا الله تعالى يقول أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم فأكملت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم புகழனைத்தும் ஏக வல்லவன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒருவருக்கே சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் எம் உயிரும் மேலான ஹபீப் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் வரைக்கும் வருகின்ற நல்லவர்கள் அத்துணை மீது உண்டாவதாக அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவரது மாளிகையில் வந்து அமர்ந்திருக்கும் நல்லதாகவே இஸ்லாமிய சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனை மட்டும் அஞ்சி பயந்து அவருடைய கட்டளைகளை எதிர்த்து நடந்து அவருடைய இலக்கல்களை முற்றுமுழுதாக சரிந்து வாழ வேண்டும் என்று முதல் கட்டம் எனக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் வசியத்தை போகின்றேன் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் முழு உலகையும் படைத்து ஆட்சி செய்பவர் அல்லாஹுடைய அழிவுக்கு அப்பாற்பட்ட எதுவுமே கிடையாது எனவே அவருடைய ஆட்சிக்கு என்ன என்ன ஏற்பாடுகள் தேவையோ அத்துணையும் அவர் செய்து நடத்தி கொண்டிருக்கிறார் எங்களுக்கு தெரிஞ்சது பூமி பூமியுடைய எல்லா பகுதி கூட தெரியாது கண்ணுக்கு தெரியக்கூடிய சில பகுதிகள் அதை தாண்டி பூமி வானம் இது போன்ற எத்தனை கோள்கள் இருக்கின்றனவோ அந்த சராசரங்களும் அத்துணையும் ஆட்சி செய்யக்கூடிய ரப்பு அல்லா அன்புக்குரியவர்களே வானுலக ஆட்சிக்கும் சொந்தக்காரன் அவன் அல்லாவுடைய குரான் எங்களோடு ஒரு சில விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது குரானுடைய வசதம் சொல்லுகிறது ولو فتحنا عليهم بابا من السماء فظلوا فيه يعرفون நாங்கள் வானத்தின் கதவுகளை திறந்து விட்டால் அதனூடாக ஏறி வர யோசிப்பார்கள் வருவார்கள் என்று கருத்து பெற ஒரு வசனம் சொல்லுகிறது அதே போன்று அலையில் காலம் அவர்கள் உம்மத்துக்கு எதிராக அந்த அநியாயக்கார சமூகத்துக்கு எதிராக துவா செய்த நேரம் அல்லாஹ் பெரும் வெள்ளம் ஏற்படுத்தினான் நாங்கள் வானத்தின் கதவுகளை சுதரான கொற்றும் மழை திறந்து விட்டோம் என்று சொல்கிறார் வானத்துடைய கதவுகளை நாங்கள் திறக்கிறோம் வானத்தின் கதவுகள் என்ற அடிப்படையான ஒரு விடயத்தை அல்லா சொல்கிறார் இது ஒரு வசனம் இருக்கிறது இந்த நவீன கட்டமூதி ஆயாசினா لا تفتح لهم ابواب السماء ولا يدخلون الجنه حتى يلد الجمل في سم الخيار அல்லாமை நிராகரித்து தீனை இஸ்லாத்தை புறக்கரித்து பெருமெடுத்து வாழ்பவர்கள் முற்றிருக்குகளாக காப்பீர்களாக வாழ்பவர்கள் அவர்களுடைய முடிவு விதாயத்தை இன்று அமைந்து விட்டால் அந்த ரூபங்களை அல்லாஹ் சொல்லுகிறான் அவைகள் வானத்தை நோக்கி வரும் ஆனால் வானத்தின் கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்பட மாட்டாது ஒரு கண்கள் மேல் நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் ரூஹ் போன வழியை கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் எனவே எல்லோருடைய ரூபம் முதலாவது வானத்தை நோக்கி செல்லும் அல்லாவுடைய பராமரி சொல்கிறது என்ற இடம் இருக்கிறது தப்பியுடைய வானங்களை தாண்டித்தான் அதன் இடம் இருக்கிறது அல்லாஹ் மோனியிடரோ அங்கு போய் சேரும் அது வானத்தை நோக்கி சென்றால் அங்கு கதவுகள் மூடப்பட்டிருக்கும் வானத்தின் கதவுகள் அந்த உயிர்களுக்காக திறக்கப்பட மாட்டாது மீண்டும் பூமியை நோக்கி வரும் ஜி என்ற இடத்துக்கு அது கொண்டு போய் சேர்க்கப்படும் அந்த சிறுவர்களே என்ன சொல்ல வருகிறோம் என்றால் அல்லா சொல்லுகிறான் நாங்கள் வானத்திற்கு கதவுகள் அந்த திறக்கின்ற மூடுகின்ற வாசலுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்படி ஒரு ஆட்சி அல்லா வச்சுக் கொண்டிருக்கிறார் அவர் ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார் ஏன் எதற்காக என்று பார்க்கும் பொழுது வல்லமாக்கல் மகாமுடைய அதிகத்துடைய வெளிச்சத்திலே பல காரணங்களை எங்களுக்கு முன்வைக்கிறார்கள் அந்த பிரிவுகளே ஒன்று மலக்களுடைய போக்குவரத்திற்கான ஏற்பாடு அல்லாஹ் வைத்திருக்கிறார் காலையிலே மலக்கள் சாதாரண வருவார்கள் மாலையில் அவர்கள் மீண்டும் செல்வார்கள் மாலையில் இன்னும் ஒரு கூட்டம் வருவார்கள் காலையாகினால் அவர்கள் செல்வார்கள் இரவு பகலாக மாறி மாறி அந்த மலைத்தோடு சிற்று நடந்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய போக்குவரத்துக்கான பாதைகள் அல்ல ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் அதே போன்று சொல்லுவார்கள் மோமியங்களுடைய நல்லவர்களுடைய அமல்கள் இந்த பூமியிலிருந்து வானொலியை நோக்கி செல்ல வேண்டுமா அதற்கான ஏற்பாடாக அல்லா வைத்திருக்கிறார் வானிலிருந்து எங்களுடைய அமல்களுக்கான பிறருக்கு பலன்கள் இறங்க வேண்டுமா நாங்கள் எதிர்பார்க்கின்ற கயிறுகள் பறக்கத்துகள் அல்லாமல் இங்கு வர வேண்டுமா அதற்கான ஒரு வாசலாக வழியாக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் அப்படி இருக்கிறவர்கள் அல்லாக்கு தேவையில்ல ஆனால் ஒரு ஏற்பாடு அல்லா செய்து வைத்திருக்கிறான் எனது கபூல் பண்ணப்படுவதற்காக எனது ஒரு நபர் அவருடைய நஜுவாவுக்கு அல்லாம் வானத்தின் கருவலை திறந்து நேரடியாக எடுப்பார் அந்த அணியில் இணைக்கப்பட்ட நபர் உண்மையிலே அநியாயம் செய்யப்பட்டதனால் அல்லாவிற்கு பதுவா செஞ்சால் ஓகே இல்ல ஏனோ தானோ என்று அந்த பதுவ ஆமையினால் விளங்குபடுத்துறாங்க அங்கே வானத்தின் கருங்கள் மூடப்பட்டு இருக்கும் சுத்தி சுத்தி இருக்கும் போறதுக்கு வழி இல்லை ரிட்டன் பதுவா செஞ்சு அவருக்கே வந்துச்சு அன்புக்குவர்களே இப்படியான பல ஏற்பாடுகளுக்காக வேண்டி அந்த வானத்தின் கதவுகள் வானத்திற்கான வாசல்களை எல்லாம் வைத்திருக்கிறார் ஒரு கட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மஸ்ஜிதில் இருக்கின்ற நேரம் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்திருக்கிறார்கள் மதினத்துக்கு நபியர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற அந்த கட்டம் சஹை முஸ்லிமுடைய விவாதத்தாக இதுவும் திடீரென ஒரு சத்தம் பலமான சத்தம் பெரிய சத்தம் கேட்கிறது செல்லலாம் அழைத்தவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்டு அண்ணாந்து பார்க்கிறார்கள் அல்ல ஜுபைர் அழைத்தலாமும் பார்த்துட்டு சொல்றாங்க செல்லலாம் அழைத்தவங்கள்ட்ட என்ன சத்தம் தெரியுமா இப்பொழுது வானத்தில் ஒரு வாசல் திறக்கப்பட்டது வானத்தில் ஒரு கதவு திறக்கப்பட்டது அந்த கதவு திறக்கப்பட்ட சத்தம் தான் இது இன்றைக்கு தான் அந்த கதவு திறக்கப்பட்டு இவ்வளவு காலம் திறக்கப்படல அப்படியே அவரு இன்றைய கட்டம் ஒரு புதிய ஒரு வாசல் திறக்கப்பட்டது அந்த வாசலிலூட ஒரு மறைத்து வருகிறார் அவரும் இன்றைக்கு தான் தூதிக்கு வருகிறார் என்ற அறிவிப்பை அவர் ஜிபரையில் அழைத்தலாம் பல்லமாக அழைத்தவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் அந்த ஹனிசில் தொடர்ந்து வருகிறது அந்த மலருக்கு வந்து தல்லாம அழைத்து முஸ்லிமர்களுக்கு அபிஷேக் இன்னுரை ஊட்டி தகுமா லம் யுத்தகுமா அஹதுல் கபலன் இன்னும் ஒரு விவாதத்தின்படி லம் யுத்தகுமா நபியுல் கபலன் இரண்டு ஒளிகள் உங்களுக்கு அல்லாஹூடாக தரப்பட்டிருக்கிறது இதை வச்சு நீங்க நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மாராயமாக கொடுங்கள் எந்த ரெண்டு ஒளி இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்படல எந்த நபிக்கும் கொடுக்கப்படல ஒன்று சூரத்தில் பாத்தியா இரண்டாவது சவாசின் சூரத்தில் பகரா கடைசி வசனங்கள் இந்த ரயில்வே ஒளிகளை அந்த மலக்கு வந்து ஸ்பெஷலாக கொடுத்து விட்டு செல்கிறார் குரான் சொல்லுகிறது சித்தரா இரவு நேர பயணம் அந்த மசூத் அசாவில் இருந்து ஏழு வானங்களை தாண்டி அல்லாவுடன் சென்ற இந்த பிரயாணம் இதைத்தான் யாராஜ் என்று சொல்லப்படுகிறது இரண்டு கட்டமான பிரயாணம் இந்த யாராஜுடைய பயணத்தில் கூட அவர் ஜிபரியில் அழைத்தலாம் நபியோனை கூட அழைத்து வருகிறார்கள் பாரதாரோட ஜிபரியில் அழைத்தலாம் தூரமாக அழைத்தலாம் அழைத்து செல்லும் அதனால மூன்றாவது கேள்வி அவர் நுகர்வு கொடுக்கப்பட்ட ஒருவரா நபியா அனுப்பப்பட்ட ஒருவரா ஏன் எந்த மனிதனுக்கு வானத்திற்கு செல்ல முடியாது யார் அன்றைக்கு வானத்தை செல்லவும் இல்லை வானத்தை நோக்கி சென்றதாக எந்த ஒரு நிலைப்பாடும் கிடையாது அந்த அந்த நிலைப்பாடு வைத்திருக்கிறான் வந்திருக்கிறாங்க செல்லலாம் அழைவு செல்லலாம் ஒரு மனிதர்கள் ஆனால் அல்லாஹ் வித்தியாசமான ஏற்பாடு செய்திருந்தார் எனவே வந்து கேள்வி கேட்கப்படுகிறது அவர் விபூசு கொடுக்கப்பட்டவரா நபியா அனுப்பப்பட்டவரா ஆம் என்று சென்றதற்கு பிறகுதான் முதலாவது வானத்தின் கதவு தடுக்கப்படுகிறது அங்கும் அதே மாதிரி கட்டப்படுகிறது கேள்வி கேட்கப்படுகிறது அதுக்கு பின்னால் தான் இப்படி ஏழு வாரத்திலும் கேள்வி கேட்கப்பட்டு பதில் சொல்லப்பட்டு அதற்கு பிறகுதான் அந்த வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன அன்புக்கு அல்லாம் நல்லதாகிறேன் அல்லாம் இதொரு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் வானுலக ஆட்சியும் அல்லாவுக்கு சொந்தம் அங்கு அல்லா பல ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான் அதனுடைய வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது அங்கும் அல்லாம் அந்த கதவுகள் என்ற அடிப்படையில் திறக்கின்ற மூடுகின்ற ஒரு இடங்களை ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வைத்திருக்கிறார் சொன்னார் இன்னொரு ஹரிவிலே மேற்கு பக்கமாக ஒரு வாசல் வைத்திருக்கிறார் மசீனத்து அருமையை அறுபாடு அந்த கடவுடைய அகலம் எவ்வளவு தூரம் தெரியுமா தன்னெல்லாம் வளையத்தில் அன்று சொன்னார்கள் அவங்களுடைய வெகுமாக பிரயாணம் செய்யக்கூடிய அவங்கள காலத்தில் உள்ள வாகனத்துல ஒருவர் பிரயாணம் ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்த பயணம் நாற்பது வருஷங்களா பிரயாணம் செய்யலாம் இருக்கிறார் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு கிழமை தொடர்ந்து பிரயாணம் போனாலும் எவ்வளவு முழு பேசிடுவோம் சொன்னாங்க நாற்பது வருடங்கள் இன்னும் ஒரு வாக்கியப்படி எழுபது வருடங்கள் சரியாக போய்கொண்டே இருந்தால் எவ்வளவு தூரம் போய் சேர முடியுமோ அந்த அளவு தூர அகல அந்த கடவுளுடைய அகலம் அவ்வளவு தூரம் அந்த வாசல் தான் சோம்பாவுடைய வாசல் சொன்னார் சொல்லலாம் அல்ல அப்படியான ஏற்பாடு எழுதியிருக்கிறார் சில ஹரிசுடைய கருத்துக்கள் இருக்கிறது ஒவ்வொரு அதிகாருக்கும் ரெண்டு வாசல் எல்லாம் வச்சிருக்கிறார் ஒவ்வொரு தனி நபருக்காக வேண்டியும் வாழ்வுகளை அல்ல ரெண்டு வாசல் வைத்திருக்கிறார் ஒரு மேலே போவதற்கு அடுத்த வாசல் அதற்கு முடிவு அங்கிருந்து கீழே வருவதற்கு இப்படியான ஏற்பாடுகளை அண்ணா செய்து அன்புக்குரியவர்களே இந்த தகவலையே ஏன் இப்படியான ஏற்பாடுகள் அல்லாம் வைத்திருந்தால் சில விசேடமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அந்த வானத்தின் கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு அல்லா தன்னுடைய அடியார்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்ற நேரம் தன்னுடைய அடியார் கதிரம் கேட்க வேண்டும் ஏழு அடியார்கள் கையெழுத வேண்டும் ஏழு அடியார்களை எதிர்பார் செய்ய வேண்டும் ஏழு அடியார் வந்திக்கணும் ஏழு அடியார்களை கேட்கணும் நான் கொடுக்கணும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியாரின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய சில விசேஷமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஏழை அன்புக்குள்ளே இந்த வாரத்தில் வாசல்கள் மூடுவது தவிர்ப்பது என்பதை நாங்கள் வித்தியாசமா யோசிக்க கூடாது எங்களுடைய அமல்களுக்காக எனது வாக்களுக்காக ஏற்பாடுகளுக்கு செஞ்சு வைத்திருக்கிறார் நாம் இந்த நிலைமைகளை விரைந்து அல்லாவை நெருங்க முற்படுவோம் அல்லாவிடத்திலே துவா செய்வோம் அல்லாவிடத்திலே கையேறுவோம் அல்லாவுக்காக என்று அந்த நேரங்களை ஒதுக்குவோம் எல்லா நேரங்களையும் மசிதத்தில் யாரும் இருக்க போறதில்லை எல்லா நேரத்திலையும் தொழுது கொண்டு இருபத்தி நாலு மணித்தியாரம் தொழுது கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு யாரும் இல்லை இருபத்தி நாலு மணித்தியாரம் அல்லாவுக்கு அழுது கொண்டே இருக்கிறேன் யாரும் இல்லை சந்தர்ப்பங்களை நேரங்களை காலங்களை பிரித்து அந்த நிலைமைகளை ஒதுக்கிக் கொள்வோம் அதில் விசேதமான நேரத்தை தெரிவு செய்து கொள்வோம் எல்லா நேரத்திலுமே விவாதம் செய்ய முடியும் எல்லா நேரத்திலும் துவா செய்ய முடியும் என்ன நேரத்தில் கூப்பிட்டாலும் நல்லா பதில் தருவான் ஆனாலும் அன்புக்குள்ளே சில விசேதமான நேரத்தில் இருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாலாந்தம் வாராந்தம் வருடாந்தம் என்று அல்லா சந்தர்ப்பங்களை வைத்திருக்கிறார் நாலாந்தம் பார்க்கும் பொழுது அந்த வித்தல் எல்லாம் அனைவரும் சொல்லி தந்தார்கள் மிக விசேடமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஐங்கால பருமுறை பரவாயில்லை நேரம் இது ரொம்ப பாக்கியமான சந்தர்ப்பம் ஐங்கால பருவத்தொழுகை எப்படி ஏழு வாரங்களை தாண்டி தன்னுடைய இடத்திற்கு அழைத்து அவர்களுக்கு அல்லாஹ் பரிசாக கொடுத்தான் தொழுகை அதே போன்று அந்த ஐந்து நேர பருவ தொழுகைகளை தொழுகின்ற பொழுது அடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ் வாரத்தின் கதவுகளை திறந்து காத்துக் கொண்டுதான் இருக்கிறான் ஒவ்வொரு நேரமாக சொல்லாத செல்லமாக அதான் சொல்லப்படுவது அதான் அதே போன்று ஒரு அடியான் தொல்லைக்காக வேண்டிய பக்கத்தில் இருக்கின்ற நேரம் செல்லலாம் அழைத்து சொன்னார்கள் ரெண்டு நேரங்களுடைய துவா அது கட்டப்பட அது ரெண்டு நேரம் இரண்டு சம்பவம் இருக்கின்ற நேரம் ஒன்று அல்லாவுடைய பாதையிலே போராட்டத்திற்காக வேண்டி தப்பில் இருக்கின்றது இரண்டாவது தொல்லைக்காக தப்பில் இருக்கிறது எனவே அல்லாவுடைய நேரம் தப்பில் இருக்கின்ற நேரம் தொழுகையுடைய முழுமையான நேரம் தொழுகைக்கு பின்னால் அன்புக்குரியவர்களே சொல்லாத ஒரு பக்கம் இருக்கட்டும் தனக்கு தானாவது துவா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கூட இல்லை அன்புக்குறவர்களே எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்த முயற்சி செய்வோம் மிக முக்கியம் இந்த ஐக்கால பருவ தொழுகை ஒவ்வொரு நாளும் அல்லா தந்திருக்கிறார் ஐந்து நேரமும் நாங்கள் முறையாக சொல்லும் அந்த நேரங்களில் பயன்படுத்த முடியும் அதாவது நேரம் மூலமாக இருந்து அதானுக்கு பதில் சொல்லி அதுக்கு பின்னால அதானுக்கு நிகாமத்திற்கும் நேரத்தை நோவுக்கு பயன்படுத்துவோம் தொழுகைக்காக பத்தில் நீண்டு கொண்டு தொழுகையிலே சுஜூதிலே அல்லாவிடத்தில் துவா செய்வோம் தொழுது முடிந்த பிறகும் துவாவுக்கான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம் அல்லாஹ் வாரத்தின் கதவுகளை திறந்து கொண்டு அடியானுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள காத்துக் கொண்டிருக்கின்ற நேரம் அதே போன்று அன்பு சொல்களே ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சந்தர்ப்பம் சஹருடைய நேரம் சஹருடைய நேரம் முத்தமையினுடைய உண்மையினுடைய கேளுகிற ரொம்ப நெருக்கமாக தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது காலத்திலே பயன்படுத்தினோமே அதே போல வளமையாக பயன்படுத்த முயற்சி அதானுக்கு ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களுக்கு முன்னர் எழுவோம் குரு செய்து குறைஞ்சது என்ற காத்தாக சொல்லிவிட்டு அல்லாஹ் செய்வோம் செய்வோம் நாங்க யாராவது பாவமே செய்யல நான் பாவமும் செய்ய தேவையில்லை யாருக்கு இருக்கிறோமா இல்ல எனக்கு எந்த தேவையும் அல்லாத கேட்கறது எல்லாம் கிளீனா தெரிவிக்குது அப்படின்னு யாராவது இருக்கிறோமா நோய் நொடிகள் பிரச்சனைகள் கடன்கள் சிக்கல்கள் எதுவுமே இல்லை எனக்கு ஒன்றும் தேவை அல்லாக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்ல அன்பு பிள்ளை இப்படி யாராவது இருக்கிறோமா யாருமே கிடையாது அல்லாஹ் அந்த நேரத்தை எங்களுக்காக தந்திருக்கிறான் கேவிங்க தாரேன்னு அல்லா சொல்றான் அன்பு பிள்ளைகளை பயன்படுத்த முயற்சி செய்யும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இருக்கிற சந்தர்ப்பம் கவானத்தின் காத்துக் கேட்போம் கையெழுவோம் கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்க ஒரு நாள் ஏழு கட்டம் எங்கட அழுகைக்கு எங்கட துவாவுக்கு அந்த நேரத்துல அல்லாவுடைய கிடைத்து விட்டால் அதுக்கு பின்னால் எங்களை போல பாக்கிஸ்தானில் யாரும் இருக்க மாட்டோம் என்று பொருளை பயன்படுத்துவோம் ஒவ்வொரு திங்களின் தியாகமும் அல்லா பொருத்தத்தின் வானத்தின் வாசல்களை திறந்திருக்கிறான் முழு அடியாரனையும் அல்லா மன்னிக்கிறான் தீங்களும் தியாகனும் அல்லாவுடைய மன்னிப்பு கூறினால் அவர்கள் கூட சொன்னார்கள் அவளையும் காட்டப்படுகிறான் அன்றைய இது நான் நோம்போடு இருக்க விரும்புகிறேன் என்று அன்புக்குகளே திங்களையும் வியாழனையும் பயன்படுத்துவோம் சுண்ணத்தா நோம்புகள் அதிகமாக துவா இஸ்திஃபார்ல பயன்படுத்துவோம் ஆனால் ஒரு நபரை தவிர சுதாகர் செல்லாம் இல்லாமல் ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கும் அந்த சகோதரருக்கு மத்தியில் கோபம் பொறாம பிரச்சனை பேசுறது இழந்து போயிடும் சொல்லப்படும் அவன் அப்படியே விட்டுடுங்க ஹத்தா இஸ்பலிஹா அவங்க சலாம் சொல்லி பேசி அவர் எழுதிய ஒற்றுமையா ஆட்சி பதவிக்கு விட்டுருங்க அவங்களுக்கு மன்னிப்பு அன்புக்குள்ளே குடும்ப உறவுகளை பேடிக் கொள்வோம் ரத்த உறவுகளை பேடிக் கொள்வோம் சொந்த உறவுகளை பாதுகாப்போம் ஹலால் ஹராம் செய்வோம் அதோடு சேர்ந்து சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அல்லாமல் எதிர்பார்ப்பார் ஈடுபட்டுக் கொண்டிருப்போம் இன்றைக்கு ஒரு நாள் எங்களுக்கும் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கும் அன்புக்குள்ளே இதே போலதான் வருடாந்தம் அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பமாக ரமலானுடைய காலம் இருக்கிறதே அதே போன்று பங்கு இருக்கிறது கணவன்களே சகோதரர்களே அது ரஹ்மான் அனைவரும் சொல்கிறார்கள் இருக்கிறார்களே இவர்கள் மூன்று பத்துக்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் மிஸ் ஒன்று ரமலானுடைய இறுதி பத்து இரண்டாவது முதல் பத்து மூன்றாவது மகத்துடைய முதல் பத்து இந்த மூன்று மாதங்களுடைய பத்து தினங்கள் ஆக்கியமான காலங்கள் அதை தரப்பு சாலைகள் தவறவிட மாட்டார்கள் கவனமாக பயன்படுத்துவார்கள் என்று அன்பு அன்புக்குரியவர்களே அதில் ரமதானுடைய காலம் பாக்கியமான விசேஷமானது நாங்கள் பல முறைகளில் பயன்படுத்தினோம் இந்த இருக்கிறோம் முதல் பத்து அன்புக்குரியவர்களே இந்த காலம் பொன்னான காலம் பல கட்டங்களில் கேள்வி பல தயாரிகள் குத்துபாக்களை கேட்டிருக்கிறோம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பல அந்த ஒன்பது தினங்களில் நோம்பில் கழிக்கிறார்கள் கழிக்கிறார்கள் ஏன் காலங்களை விட காலம் எல்லா காலத்திலும் செய்யப்படுகின்ற விட ரொம்ப எனவே கூட அலம் சொல்லப்பட்டது ஒரு பரவுக்கு எழுபது பரவுடைய ஒரு சுண்ணாவுக்கு ஒரு பரவுடைய நன்மை என்ற அடிப்படையில் சில ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அளவு இந்த பத்து தினங்களில் காலத்தில் செய்கின்ற அமலுக்கு அல்லாவுக்கு ரொம்ப விருப்பம் சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு அளவு சொல்லப்படும் எனவே செய்கின்ற அமல்களுக்கு சாதாரணமாக அல்லா நன்மை தருவான் அதே போல அன்புக்குரியவர்களே இந்த காலத்தில் தான் விசேஷமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அரப்பாவுடைய தினம் ஒன்பதாவது நாள் என்று சொல்லப்படுவதுதான் அந்த அரபாவுடைய தினம் என்று நாம் விலகிக் கொள்வோம் அன்புக்குறவர்களே இந்த தினத்தை நாங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் ரொம்ப பாக்கியமான நாள் இந்த முதல் பத்து நாள் அதிலும் அந்த ஒன்பதாவது நாள் என்பது ரொம்ப பாக்கியமான நாள் எவ்வளவு பாக்கியம் என்றால் செய்தான் தன்னை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி தன்னையே அழிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நாள் பதிலுடைய நாளுக்கு பிறகு இந்த உலகத்துல சைத்தானுக்கு ரொம்ப கேவலமான ஒரு நாள் இருக்கும் என்றால் அது அரசாவுடைய நாள் அந்த தலையில மண்ணல்லி தீ போட்டுக் கொண்டு அல்லது புலம்பிக் கொண்டு ஓடுவார் என்பதாக சொல்லலாம் அழைத்து சொன்ன வார்த்தையில் இருக்கிறது அதே போன்று அல்லாஹ் பலரை நரக விடுதலை செய்கின்ற காலம் அல்லாஹ் பலருக்கு மன்னிப்பு கொடுக்கின்ற காலம் அரசாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமில்ல ஹாஜிகளுக்கு மட்டுமில்ல வெளியே இருக்கின்றவர்களுக்கும் தான் அரசாவில் இருப்பவர்களை பார்த்து அல்லா மறுக்கிறோம் பெருமை பாராட்டி பேசுகிறான் பாருங்க அத்தவுடைய உங்களா எனக்கு இந்த தலைவி கோலமாக பரட்ட தலையோட வித்தியாசமான முறையில குடிவி படிஞ்சவங்க எனக்கு முன்னால் வந்திருக்கிறாங்க அவங்க என்ன தேடி வந்திருக்கிறாங்க எதுக்காக இருக்கிறாங்க அவங்களை நான் மன்னிச்சுட்டேன் நீங்க சாட்சியாக வேண்டி வழக்குகளை சாட்சியாகிறான் இது ஹாஜிகளுக்கு கிடைக்கிற பாக்கியம் அதே போன்று வெளியில் உள்ள ஏழைகளுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறார் அதே போன்று நிறைய விடுதலைக்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு அல்லா கொடுக்கிறான் அந்த நாளிலே நோன்பு நோற்பதாக முக்கியமான சொன்னா ஒன்பது நாள் முடியும் அதுவும் அந்த ஒன்பதாவது நாள் ரொம்ப பாக்கியமான நாள் அந்த நோன்புக்கு சொன்னார்கள் செல்லாம் வாழ்க்கை செல்லம் அத்தனை தள்ளத்தை கபிலன் ஒத்தனை தள்ளத்தை வாதா முன்னால் ஒரு வருடம் பின்னால் ஒரு வருடம் என ஏழு வருடங்களுடைய பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் தருகிறான் அரசாலை இருக்கிறதோ பிடிக்கலாது அவங்க அங்கிருந்த நோம்பு இல்லாமல் இருப்பது அவங்களுக்கு சொன்ன அவங்களுக்கு நேரம் மன்னிப்பு நீ அவனை அல்லாஹுக்கு முன்னால் வெளிப்படுத்தி அல்லது மன்னிப்பு கேட்டிருக்கிறார்களா என்று இதில் பதியப்பட்டிருக்கிறது இந்த ஒன்பது நாளும் யாரும் கூடாது அதுவும் நாள் என்று நாங்கள் சொல்ல வருவதே எங்களுக்கு விசேடமான சந்தர்ப்பங்களை எல்லாம் வைத்திருக்காங்க எதற்காக நான் அல்லாவிடத்திலே இஸ்திர்பா செய்தேன் துவா செய்தேன் மன்னிப்பு கேட்டேன் அல்லாவிடத்தை நெருங்க வேண்டும் என்பதற்காக அபு மூசா நபி அல்லாஹ் வாழ்வது சொல்கிறார்கள் காணலனா அமானால் எனக்கு ரெண்டு காணலனா அமானால் அல்லாது அல்லாஹ் தண்டனைக்கு பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு ரெண்டு ரெண்டு இருந்துச்சு அந்த ரெண்டுல ஒன்று போய்கிட்டு அதுதான் முகமது ரசூல்லா சல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வஃபாத் ஆகிட்டாங்க என்ற சொல்கிறோம் துவா செய்கிறோம் கையெழுகிறோம் கையை மடிக்கிறோம் இஸ்துபா செய்கிறோம் யாராலையும் மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் முழு நலவுகளையும் கைகளையும் அல்ல கிட்ட கேட்கிறோம் இதுதான் நமக்குரிய சந்தர்ப்பம் எனவே அன்புகிறவர்களே அரசாவுடைய தினம் அந்த ஒரு செஜாவது ஒன்பதாவது நாள் பயன்படுத்திக் கொள்வோம் அதற்கு பின்னால் பெருநாளுடைய நாள் அதை முறையாக பயன்படுத்திக் கொள்வோம் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் அவருக்கு பொருத்தமான